பிச்சைக்கேடு பிச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய் இச்சைக்கானார் எல்லாரும் உன் தாள் இச்சைக்கானார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார் உன் தாள் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவா என்னான் செய்கேன் பேதாயே என்னான் செய்கேன் பேதாயே பேசப்பட்டேன் நின்னடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதால் இனி படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன்னடியேனே உன்னடியேனே அடியே நல்லேன் கொல்லோ தான் என்னை ஆட்கொண்டிலை கொல்லோ அடியாரானார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார் செடிசேர் உடலம் இது நிற்க மாட்டேன் உடலம் இது நிற்க மாட்டேன் எங்கள் சிவலோகா எங்கள் சிவலோகா கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே காணுமாறு காணேன் உன்னை அந்நாட்கண்டேனும் உன்னை அந்நாட்கண்டேனும் பானே பேசி எந்தன்னை படுத்ததென்ன பரஞ்சோதி ஆனே பெண்ணே ஆரமுதே ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன் ஏனான்கில்லா நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே எம்மானே மானேர் நோக்கி உடையாள் பங்கா மறையீரறியா மறையோனே தேனே அமுதே சிந்தைக்கு அறியா சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமாநகர் குறுகப் போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே யானும் பொய்யும் புறமே போந்தோமே புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லே நல்ல வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்ற ஒன்று அறியார் மற்ற ஒன்று அறியார் சிறவே செய்து வழிவந்து சிவனே சிவனே சிவனே நின்றாள் சேர்ந்தரே தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினை அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான் புறமே போந்தேன் யான் ஊராம் இழைக்க குருட்டு ஆமிலை தாங்கு உன் தாளினை அன்புக்கு ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே அழுதேன் நின்பால் அன்பாம் மனமாய் அடல் சேர்ந்த மழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே பணிவார் பிணி தீர்த்தருளி படைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிது என்றால் அது உங் அரிது என்றால் திணியார் மூங்கில் அறையேன் வினையைப் பொடியாக்கி தனியார் பாதம் ஒன்று ஒல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே சித்திக்குமானே அருளாய் அடியேன் உன்னை வந்து உருமாறேன் வந்து உருமாறே அடியேன் உன்னை வந்து